திரு கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கங்கை கொண்ட சோழேச்சரம் திருச்சிற்றம்பலம் அன்னமாய் விசம்பு பரந்தயன் தேட அஞ்ஞனே பெரியனே சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறகேன் முன்னம் ஒருவனாம் இருவா முக்கணானார் பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே எழுந்துடலம் நெக்கு முக்கண்ணா ஓலமென்றோலமிட்டொரு நாள் மண்ணின் நின்றலரேன் வழிமொழி மாலை மழலையஞ்சிலம்படி முடிமேல் பண்ணி நின்றுருகேன் பணி செய்யேனெனினும் பாவியேனாவியுள் புகுந்தென் கண்ணி நின்றகலான் என்கலோ கங்கை கொண்ட சோழே சரத்தானே அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் மள்ளூரும் தொண்டர்க்கு என் திசை கனகம் பற்பத குவையோ பைம்பொன் மாளிகையோ பவளவாயபற்பனை முலையோ கற்பக பொழிலோ முழுது மாங்கங்கை கொண்ட சோழ சரத்தனே ஐய பொட்டிட்ட அழகு வாழுதலும் அழகிய விழியும் வெண்ணீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடை மேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் என் திக்கோ கண்டனின் தொண்டர் முகமலர்ந்திரு கணீரரும்ப கைகள் மொட்டிக்கோ என் கலோ கங்கை கொண்ட சோழேச்சர தானே கருதீவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பினிந்திரனாம் பருதிவானவனாம் படர்ஷடை முக்கண் பகவனாமக உயர்க்கமுதாம் எரோதோ வாகனாம் எயில்கள் மூன்றெறித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருது உருபமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தனே அண்டமோரணுவாம் பெருமை கொண்டணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியேன் உண்ட உண்புனக்காம் வகையனதுள்ளம் உள்கலந்தேழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பாம் பெருவரை வில்லில் குரு கலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோளை சரத்தனே மோதலை பட்ட கடல் வயிறுதித்த முழுமணி திரளமுதாங்கே தாய் தலை பட்டங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன்னீன்ற தலை பட்டால் யானும் அவ்வகையே நிசிச்சரிருவரோடொருவர் காதலில் பட்ட கருணையாய் கங்கை கொண்ட சோழே சரத்தனே தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நுறாயிரங்கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவர்க்கு அமருலகளிக்கும் நின் பெருமை பித்தனென்றொரு கால் பேசுவரேனோ பிழைத்தவை பொறுத்தருள் செய்யோ கைத்தலமடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சோழேச்சரத்தானே பண்ணிய தழல்காய் பாலாளா நீர் போல் பாவமுன் பறைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறிய புகுந்ததோர் யோகினில் பொலிந்து நுண்ணிய எனினும் நம்பனின் பெருமை நுண்ணீடை ஒடுங்க நீ வந்தென் கண்ணீனுள் மணியில் கலந்தேனை கங்கை கொண்ட சோளே சரத்தனே அங்கை கொண்டமரர் மலர் மழை பொழிய அடிச்சிலம்பு அலம்ப வந்துரு நாள் உங்கை கொண்டடியேன் சென்னீவை தென்னை உய கொண்டருளினை மருங்கில் கொங்கை கொண்டனுங்கும் கொடியீடை காணில் கொடியளென்ற விஷடை முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழே சரத்தானே மங்கையோடிருந்தே யோகு செய்வானே வளரீளம் திங்களை முடிமேல் கங்கையோடணியோ கடவுளை கங்கை கொண்ட சோழே சர தானை அங்கையோடேந்தி பலி தீரி கருவூர் அரைத்த சொல் மாலையலாழி செங்கையோடுலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே சுவாமி பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அம்பிகை பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்